党的忠诚在心 சஞ்சலம் புந்தி திரியாதே கந்தனின்று உற்று உரைநாளும் கந்தனின்று உற்று உரைநாளும் கந்தா என்றோற்று உரை என்றாலும் கந்தா என் கண்டு கொண்டு அன்பு கேடுவேதோ Happy birthday. เป็นกรณีคุณ